भगवतपदमात्रे अन्तिमं पायते अधिगतपरमात्रैरत्रकामानवेक्षैः निखिलजनगुरुभ्यं निश्चितक्रोधलोकैः वरहरिवृत्यैलसूने जयो रामः मासे पुनर्कोसं काण्डेन मधुरये दिवसत्वस्य తెలియజేయని వినాశం తప్ప నల్లవైపు ఉండాల్సినవాడు ఇది మనవాడమాడి ఇవ్వాలి ఇది నేను అన్నాన్ని కార్యాలను ఉంటాడో అవి ఎలా నల్లవాళ్ళని తెలియదు అవి అడిగిన నల్లన్న ఆచరణ శ్రీవే రామనారాయణ స్వామి உள்ளம் அதனாலதான் எந்த கைக்கையும் அடியனையும் யோகம் பெறுகிறார் இதற்கான உலகங்கள் சீமை சுவாமி நன்றியே என்னுடைய தகுதி அதற்கு காரணம் இந்த அறிவுடைய திருநெல்வேலுமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே அறிவார் மிகவும் நெருங்கியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தையே விண்ணப்பம் பண்ணணும்னு நினைத்திருக்கிறார் அஞ்சனாம் வரை பிறகு ஆதரித்தும் பாடி பிரதேசாதி மரத்தை பாடினார் அஞ்சன மாதாவை அஞ்சனாத்திரை அஞ்சனாத்திரிக்கு சொல்லப்படும்படியான அற்புதமான நிகழ்ச்சி இருக்கும் திருமலை அந்த திருமலையே பிறவியை ஆதரிக்கிறோம் பிறவியை விரும்பினவராக அமைந்திருக்கக்கூடியவர் என்று காட்டப்படும் ஆழ்வார் பிறவியை விரும்பினாரா விரும்புவது ஆனால் பிறவியை விரும்பியவர் ஆசனால் ஆண்டாடுகிறவரான் நம்மாழ்வார் இந்த பிறவியானது எனக்கு வழங்காமல் தெரிவித்தார் எவ்வளவுதான் ஞாபகத்தை இறங்கியான வேண்டே இந்த அழுவாரை திருநாள் அமைந்தது அழுவாறு ஒருவாய் திறந்து முதற்கண் பாவம் பாடுறார் பொய்கின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கும் அழுக்குழப்பம் நின்னைமை இந்தியாமராணி இந்த அழுவார் வைத்திருப்பார்கள் தொண்டர்களுக்குடியாய்வார் தாங்காய்க்குடியான திருநாள் அமைந்திருக்கிறது வேடனும் விராயின் நூறு மனிதர்களான ஒவ்வொருவரையும் பாலை வருகை போன்று மின்னல் பதிரியானது வேலையாகும் பாடகனாகும் அதாகும் பிடியாகும் பலியாகும் முப்பாகும் துன்பமாகும் அதெல்லாம் பிறகு வேண்டிய இதெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் எல்லோருமே பிறகு வழிந்தாம் வழிந்தாம் தான் பேசுகிறார்கள் அதற்கு மூலமாகத்தான் அனைத்து அழிவார்கள் அழிவார்கள் அனைவருடைய வாழ்வார்களும் அமைந்திருக்கின்றன ஆனால் பார்ப்போமே ஆனால் ஆண்டாளின் நிர்வாகத்தை எத்தைக்கும் ஏழைக்கும் உந்தனோடு சோவையாவோம் அங்கே நாம் ஆட்சிவோம் எவ்வளவு தேர்வு இழக்க வேண்டும் அவனோடு ஒத்த வேலையாய் அமைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாளுடைய திருவிழமாக அமைந்தது அதே போலத்தான் குலசேகராஜுடைய திருவிழமும் இப்படி கேட்டான் இப்படி கேட்டான் இப்படி கேட்கணும் காட்டார் முதல்ல இவர் ஒரு முரண்பாடான வழியை காட்டப்படுவதாக ஊழியர்கள் வந்து உடல் பிறகு யாருடன் என்று தான் பிறக்கும் விதியுடைய ஆலயமே என்று காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது மாம்ச பிரதமாக வைத்திருக்கக்கூடிய இந்த சல்லிகள் யாருன்னாலே பெருமானுடைய கைகளில் பாங்காக இருக்கக்கூடியதான கல்யாணம் காட்டக்கூடிய விஷயம் அந்த பிரபத்தை தெரியாதமான ஒரு ஜன்மம் ஏற்பட்டதே ஆனால் சந்தத்தில் காட்டப்படும் அதான் இருக்கிறது அழகிய உணவாக பெறுவான் நாயனால் அச்சரியமாக பெறுவாங்க இருக்கிறார் என்ன காட்டுறாருன்னா அணையா ஊரா உன்னைக்கா அடியும் கோடியும் படா பருவத பவனங்களிலே எதையும் ஒன்றாக பெறுகிற சிறிய கால ஜென்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பவர்கள் அச்சரியமான செல்வாக்கு அமைந்திருக்கிறது ஆனங்களா பூரா உண்மையா சாத்தும் காட்சி இருக்கிறது சில ஜென்மாக்கள் எல்லாம் பாப்ப யோனிகள் பாப்ப பிறவிகள் பாப்ப பிறவிகள் சொல்லப்பட்டு சாதாரணமா தமிழாசிரிப்பம் பார்ப்போமே ஆனால் இன்னென்ன பாபம் பண்ணினவன் இன்னென்ன விதமாக அவன் இறப்பான் என்று அவனுக்கு அவன் பள்ளியாக இருப்பான் ஒட்டாரம் இறப்பான் கோழியா பிறப்பான் நஞ்சா பிறப்பான் என்னென்னமோ தமிழாசிரமங்கள் ஆக்கி இருக்கிறது அவனான் பண்ணின துர்க்கர்மாக்களுக்கு அனுகுணமாக அது முக்கியமான அமலம் காட்டப்படுகிறது வாசிகையை பற்றி விடலாம் மாதவை நம்பிடாக்கலாம் சரீரத்தையே கண்ணோட்டையே யாரும் காவல் காமினார்கள் ஒரு அதிகாரி வாக்காலே அவதானப்பட்டான் பகவதவதானம் வாக்காலப்பட்டான் பாகவதாவதானம் வாக்காலப்பட்டான் அதே மாதிரியா ஆதாயாவதானம் வாக்காலே கட்டிருக்கிறான் பகவத் பாகவத ஆதாரிய விடயங்களுக்கு வாக்காலே உத்தரவதாக்கப்பட்டிருப்பானே ஆனால் வாயிலேறிய முடியாததான ஜன்மம் அவருக்கு பெற்றது பட்டியாகும் விலங்காகும் பரகடமும் விலங்காகும் அவன் ரெண்டு சாஸ்திரம் காட்டப்பட்டிருக்கிறது அவன் இந்தியனல்ல பரவனாக பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடியதெல்லாம் ஏற்கனவே வாக்கால் அவதாரப்பட்டதுன்னு சொல்கிறான் ஏற்கனவே வாக்கால் அவதாரப்பட்டதுதான் இங்கு விலங்குகளாக அமைந்திருக்கிறவனாக நான் அப்போ இந்த சட்டம் பாப யோனி சொல்லப்பட்டது வாசியை பற்றி விட்டதாம்

அடுத்தது சரீரத்தை கண்ணகம் வேண்டி சரீரம் சொந்தமாக நேர போனால் ஒரு பாகவன் எடுத்தான் ஒரு எம்பெருமானுக்கு சென்று தீண்டோடு எடுத்தான் ஒரு ஆகாரியத்துக்கு தீண்டோடு எடுத்தான் இப்படி பகவத்பாகவத ஆகாரிய அபராதங்களை சரீரத்தாரையும் பண்ணியிருந்தாமே ஆனால் சரீரத்தாரை ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்ண நோக்கங்கள் அதை உடையவன் இந்த சரீரத்தோடுதான் இங்கிருந்து நூறடி நடந்து ஒரு தாராள நடந்து அவர்கள் நூறடி நடந்து பிரயோக பிரகாரம் நூறடி நடந்து இந்த சரீரத்திற்குள்ளதான் அவன் ஆச்சாரியாவதாரம் கண்டான் அப்போ நகரக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறதாலும் போய் அழைத்தாங்க இவன் நகர முடியாததாக தத்துவமாக பிறப்பித்து விட வேண்டும் என்பதற்காக எவனை சாதத்தாக நடந்தான் செடியாகவோ கொடியாகவோ மரமாக அமைந்திருக்கிறது அப்போ ஒரு தன் மரமாக இருந்தாலும் அது பாப்பை வழிதான் அங்கே யாரண்ணா இருந்தாலும் பாப்பை வழிதான் பசுவாகவோ விளக்காகவோ அமைந்திருந்தானே ஆனால் கட்டியாகவோ அமைந்திருந்தானே ஆனால் அதுவும் பாப்பை ஒளிதான் அப்போ சாஸ்திரங்கள் இந்த ஜென்மங்களை பாப்பை ஒளி பாப்பை ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில பேர் அதனை விரும்பினார்கள் சில பேர் அதனை ஆசைப்பட்டு அந்த ஜென்மமே எடுத்தார்கள் இன்னும் சில பேர் கிடைக்காதா கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆவே பரிகரித்து பிரார்த்திப்பவர்கள் அணையா ஊரா பூனையா அனைவர் அரவணே பூவாயாம உணர்வது இருவரும் சொல்வதானே இறைவனா அப்பொழுதும் வீழ்வதா உலகம் கவிக்கடல் நீக்குவார்த்தே அனைவர் அரவண்டே பெருமான் சேஷசாலியாகத்தான் எழுதுவது என்றார் அப்போ அந்த எம்பெருமான் அழைத்துக் கொள்வதற்கு பாங்காக தன்னை பாம்பால் அமைத்துக் கொண்டவர் ஆக பாங்காக இருக்க வேண்டும் என்ற பாம்பாகவே ஒரு திருநேரிய பரிசனம் பண்ணிக் கொண்டவர் നിത്യകൂലികളിലേക്കൊടുത്ത് തിരുവനം താഴ്വാൻ ആ പാപയോഗ്യമായ നീക്കത്തിൽ കൂടിയ കുഴു അപ്പോഴത്തെ ശരീരത്തെ താങ്കൾക്കുള്ള ഉത്തമരാണ് തിരുവനം താഴ്വാൻ അപ്പോ അത് എതിരുമാനക്ക് ആക്കപ്പെടുത്തേക്കാണാൽ അത് എന്തയോടെയും സാധ്യന്താണ് எந்த சிரமமும் சாத்தியம்தான் அந்த எதிர்மானது ஆட்படாமல் அமைக்கிற போது எப்படி அமைந்திருக்கிறதுனா எந்த ஜென்மமாக இருந்தாலும் கூட அது சார்ந்த ஜென்மமாக காட்டப்பட்டிருக்கிறது அனைவர் அரவணமே அணையா அடுத்தது இன்னொருத்தர் என்னவென்றால் ஒருத்தர் பாதுகாப்பாக மாறினார் மற்றொருத்தர் எப்படி அமைந்திருக்கிறார் பட்சியாக இருக்கக்கூடிய நிலை ஊரும் உட்கோழியும் அதாவது அந்த எதிர்மான ஊர்வது ஆரோக்கியம் செல்வதற்கு பாங்காக அமைந்திருக்கக்கூடியவர் சத்யாம் ஸ்ரீ கருடாழ்வான் கருமான் பெரியவழி நாயனாக இருக்கும்படியாக அந்த பெரிய உண்ணாவினாருடைய திருத்தோன்களிலே பெருமானான் எடுத்துள்ளிருக்கிற போது அவர் பௌரமாக சந்தோஷப்படுகிறார் நம்மை நாயனால் மேலே வைத்திருக்கிறபடி வண்டியிலே இருந்த அற்புதமாக அவருடைய அந்த எதிர்மான் இவர் மீது எழுந்துள்ளதற்காக அங்கிருந்து புறப்பட்டு தாமும் அதிகமாக எழுந்துள்ளார் அப்படி வருகிற போது தன்னுடைய எதிர்களை படபடபடபடான் இது காரணம் ஒரு சிலைக்குள் உமன்மை ஏறும் உமகளான மணிக்கேள்வன் ஒரு கடையை வளர்த்துட்டு ஒரு இடம் என்னோடனே அழ்வார் காட்டுகிறார் ஒரு சிலைக்குள் வந்தேனும் உமகளா தனிக்கேள்வன் ஆன உமகளா தனிக்கேள்வன் என்றுமா அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய நிலை அந்த விளம்பரம் இது சுபமும் அங்கு தாயாருடைய உத்தமம் அந்த உத்தமத்துக்கு அடைய கவிதை கொடுத்தனர் அந்த மனித உடம்புகளே செல்வவாகனம் எம்பெருமான் செல்வவாகனம்னு சொன்னால் நியாயம் விநாயகி செல்வவாகனம்னு சொன்னால் நாகப்பட்டது மெதுவாக அழகான நிதானத்தில் கருவிவாகனமும் அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் விராட்சி கருத்தேவையாக அது இந்த வாக்கியத்தை ஒரு விதமான பிரித்து பிரமாணமா எழுதமாக விண்ணப்பம் பண்ணி ஒரு சிலைக்கு ஒரு உவனுக்கு ஏதும் பூங்காடா ஒரு சிலைக்கு ஒரு கருடாய்தான் அவன் மீது உணர்வு ஏறக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடியவன் ஸ்ரீ மகாலட்சுமி நாட்டியார் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி நாட்டியாருக்கு அதிக கிழக்கு என்பதாக கைசேவனாக எடுத்துக் இருக்கக்கூடியவன் எவ்வளவான ஆனாலும் கூட அவர்கள் ரெண்டு பேருமே எடுத்துள்ள பண்ணி கொண்டுதான் இந்த கருடாய்வான் நாம் எடுத்துள்ளார்கள் நெருக்கம் அதனால்தான் கருடவாக அவருடனாக போது பெரியாரி பாசரை பார்த்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு நற்றாண்டு பல்லாண்டு வழிவாயின் பரமானது வாழ்ந்த மந்தைய பல்லாண்டு என்ன தெரிவித்திருக்கிறார் ஆக நிர்வாக என்பதற்கு எத்தவரத்திலே ஒரு பட்சியாளராக இருக்கக்கூடிய நிலை தன்மூலமாக மூன்றாவது காட்டப்பட்டது உணர்கிறார் தோழன் மேலும் நன் ஆர்மை மேலும் சுடர்மை மேலும் குறைந்த தன்னந்துள்ளாய் உடையம்மான் எதிர்மான் திருத்தோழ்மையை தான் தாக்கிக் கொண்டிருக்கிறானே திருத்துள்ளாய் அது ஒரு தாவரம் தானே ஒரு செடி தானே ஒரு தாவரமாக அமைந்திருக்கக்கூடியது அவன் தாக்கிக் கொள்வதற்கு பாங்காக அவனுடைய திருத்தோழ்களிலே இருக்கக்கூடியது திருவழிகளிலே இருக்கக்கூடியவை திருமாவிலே இருக்கக்கூடியவை திருமொழியிலே இருக்கக்கூடிய மொழிகளை கிரமமும் இல்லை அவரோகண கிரமமும் இல்லை சுழற்கை மேலும் தோழன் மேலும் நன்மார்கள் மேலும் தானே மேலும் சொன்னா மேலிருந்து கீழே இறங்கி வந்து அவரோகணம் அப்படி இல்லைன்னா கீழிருந்து மேல போடணும் தாழன் மேலும் நன்மார்கள் மேலும் தோழன் மேலும் சுழற்கை மேலும் இருக்கணும் இந்த ரெண்டு கிராமமும் இல்லை இன்னும் மேல போய் போய் வரல இது அக்கிரமமாக இருக்கிறது அக்கிரமமா இல்லை நீங்க என்ன காரணம்னு கேட்டாரு மாதிரி அத்தியானம் பண்ணியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வங்களாக பெரியவர்கள் என்ன காட்டுறா பகவான் இருக்கிறானே அவன் ஜெகதேக வீரன் எனவே வீரனாக வைத்திருக்கிறோம் என்றாலே வீரனாக இருந்தால் எதை அலங்கரித்து வைத்துக் கொள்வார்கள் என்றால் தங்களுடைய ஆயுதங்களை அலங்கரித்து வைத்துக் கொள்கிறார்கள் அதற்கன் புறமாக திருவள்ளுவர் அந்த புத்தகரான திருவாழியாழ்வான பாண்டசியாழ்வான அவர்களை அலங்காரம் பண்ணினாராம் எவ்வளவு வீரன் மாத்திரம் பரம பிரசிங்கனும் கூட

இப்படி அந்த எம்பெருமான் காட்டிக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் பொருத்தமாக இருக்குமோ அந்த பொருத்தத்துக்கு அனுகுணமாகத்தான் திருக்குழாயாக பொருத்த காட்சி இருக்கிறார்னு சொன்னார் இதிலிருந்து தெரியாத அந்த சூத்திரம் முழுவதும் விளக்க வேண்டும் என்றாலே ஒரு வழியான பொருத்தம் ஒன்றமையாகவும் வேண்டும் ஆகவே இது இந்த வசியத்துக்கு அவதாரிகாக நடக்கும் விண்ணப்பம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்போ ராஜாவாக குலசேகர பெருமாள் பெரிய தாவர ஜென்மங்கள் ஆசைப்பட்டார் ஆசையாவிவாலும் திருமகங்கள் கோப ஜென்மத்தை ஆசாரம் பண்ணினார்கள் சிவன் புகழ்ந்த கண்ணன் ராஜாவாக குலசேகர பெருமாள் அபிடித்த கண்ணனிய வம்சத்திலே அவதரித்தவராய் அமைந்திருக்கக்கூடியவரான ஸ்ரீ குலசேகராக பெரிய ஜென்மத்தையும் தாவர ஜென்மத்தையும் பாப யோகிகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார் அதற்கான பிரார்த்திப்பர்கள் ஆக பிரார்த்திப்பர்கள் அங்கிருக்கக்கூடிய விஷயம் பரிசளித்தவர்கள் நித்திய கூறிகள் பிரார்த்தித்தவர்கள் ஆனந்தான் பிரார்த்திக்கிறார் அவனை இவராவது தேவதையுடைய அறிவுகளான ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய அவர்கள் ரசிக்கக்கூடிய திருமாவளி பார்க்கல ஒரு குழுவாக அந்த கணத்திலே தோன்றி அடுத்த கணத்திலே ஐந்து வழியாக அமைந்திருக்க ஒரு தீர்க்கமாக பிறந்தாலும் போதும் கருதினார் அவர் பிரார்த்திக்கிறார் அவர் பிரார்த்திக்கிறார் இவரெல்லாம் அடியும் ஒழியும் பட அதனால பெருமக்களும் பெரியோரும் பரிசளித்து பிரார்த்திப்பவர்கள் இது அது அனுகுணமாக அந்தனமாம் அடைகளே என்ன பிறவி ஆசைப்பட்டார்னா சொந்த பிறவியா இருக்கணும் எந்த வேதம் ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் சொல்ல பார்க்கணும் உன்னுடைய செல்வத்தை உடல் பிறவி ஆக வேண்டும் ஆணையர்கள் அறிவிக்கிறவர்களால் பூமியை கண்டமிடத்தான் தன்னிடத்தில் கோனேரி வாழும் குருதான் திறந்தவேனே கோனேரி கோனேரி சுவாமி குழுக்கணி சம்ஸ்கிருத வார்த்தை அது தமிழ் வார்த்தை கோனேரி கோனேரி அமைத்தது சுவாமி குழுக்கரணி ஏன் அப்படின்னா ஓரத்தை காட்டினார்கள் அது குழுக்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறது யாரே சுவாமி குழுக்கரணி ஓரத்தை காட்டினார்கள் இன்னொரு அர்த்தம் அதுல ஆதார் தீர்க்கமாட்டாலும் அவரெல்லாம் அது சுவாமிகளாக ஆக்குகிறபடியாலே அதனாலே சுவாமி விட்டாடி பிரம்மம்னு சத்தம் இருக்கு பிரம்மம்னா என்ன அர்த்தம் பெருசு அர்த்தம் இல்லை பிறப்பாது பிரம்மணன் பாரா எது பெரியதாக இருக்கிறதோ அது பிரம்மம் போரவே கூடாது எது தன்னை அண்டினவர்களையும் பெரியதாக ஆக்குகிறதோ அது தான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லலாம் எதிர்பார்த்தை சுத்தன் சுத்தன்ற வார்த்தையாக தூயானை தூயமலை யானை தன்னாரண யானை அச்சலே அவலம் நிமலம் நிமலம் நிம்மதி அமைந்திருக்கின்றன இந்த விவாதங்கள் சுத்தம் சுத்தம்னா என்ன அர்த்தம் மிகவும் சுத்தனா இருக்கா மிகவும் சுத்தனா இருக்காங்கன்னா தான் சுத்தனா இருந்தால் அவர் சுத்தம்னு சொல்லக்கூடாது தன்னை யார் அழைக்கிறார்களோ அவரையும் சுந்தர்களாக ஆக்க வல்லதான அடிவனை எடுக்க வேண்டும் அதுதான் சுந்தர சொல்லும் நம்முடைய சில கால ஏற்றுக்கண்ட ஆத்த சுத்தமா முடிவு இருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக துவைக்கு முதல்நாள் எடுத்து தாங்கள் நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது தன்னை காலை நன்றாக துவைக்கு உலர்ந்தவர்கள் சுத்தமாக சுத்தமாக இருக்கிறார்கள் சில கர்மாபிட்டானங்கள் இப்ப ஆற்றுல ஒரு அஞ்சு வயசு குழந்தை அந்த குழம்பு நேர ஓடி வந்து தாத்தான்னு நம்ம கட்டிக்கணும் அப்பான்னு நம்ம பார்த்து கட்டிக்கணும் அது கட்டிக்கொள்ளுற சமயத்துல தூரமோ தூரமும் கிட்ட வராத வெளியே இங்க வராத இந்த குழந்தையும் ஏன் அந்த குழந்தை கேட்டதேன்னா நான் ரொம்ப சொந்தமா இருக்கேன் ரொம்ப சுத்தமா இருக்கேன் நான் வந்து இதெல்லாம் கட்டக்கூடாது மற்ற விழுப்பெல்லாம் கட்டக்கூடாது நீ எவ்வளவு கேட்கமாக கூட இல்லை உன்னுடைய வசம் எந்த அதனால நீ என்னைக்கு பேசினாயே ஆனால் நான் அசுத்தமாக ஆகிவிடுவேன் அதனால நீ சிந்தாமல் நான் சுத்தன் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கணும் ஞானம் இருந்து அந்த குழந்தை இப்படி ஒரு கேட்கவே ஆனால் இம்மாறு பதில் சொல்ல முடியாது தாத்தா நான் உங்க மீது ஆனால் என்னுடைய அசுத்தி உங்களை ஒட்டிக்கும் சொல்கிறேன் நீ என் மீது கேட்கினால் உங்க சுத்தி தான் என்ன ஒட்டிக்கிடுமே நான் சுதனாகிவிட்டேன் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் ஒரு கிடையாது நமக்கு அந்த சுத்தியோடு கிடையாது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுத்தியோதான் தான் அசுத்தன் தான் சுதனா சுத்தனாக இருக்கக்கூடியவன் அசுத்தர்களையும் சுத்தியாக அழிவுடன் அதே மாதிரி நான் பெரியவர்களாக இருக்கிறவன் மற்றவர்களையும் பெரியவர்களாக ஆகுவது அடைகிறது அதே போலத்தான் சுவாமியாக அமைந்திருக்கக்கூடியது தன்னோடு சம்பந்தித்தாய் சுவாமிகளாக ஆக்குவதாக அமைந்திருக்கிறது அது நான் சோனேரி அந்த திருத்துவாரியிலேயே வாழ்ந்தபடியான சோனேரி வாழும் ஒரு கருத்து சொத்தாக அந்த என்பது இவருக்கு பிறவி அன்றுதான் எல்லாம் பிள்ளைதான் அது இவர் பொறுத்த வரைக்கும் பிறப்பே கிடையாது பசுப்பாணி ஆதலால் விலகி கேட்டு விலகு வேண்டாமல் அதுக்கு முன்னால அச்சுவை வெளியும் வேண்டு பரமபதம் ரெண்டு வழியை காட்டப்படும் ஒரு வழியும் தேவதையுடைய இருந்தாலும் சொல்வதை விட பரமபுரி இல்லா இருக்க போறதில்லை அதனால பரமபதம் வேண்டாம் இந்த நிலவரத்தில் பிறகு வேண்டாம் பெரியவர்களுக்கு ஏற்பட்ட சந்தூர்ணம் ஏற்படும் குழப்பம் அள்ளி உங்களிடத்துல கேட்டபோது பரபரம் வேண்டாம்னு சொல்லி அப்ப இன்னொருக்கு இருக்கிறீங்களா இந்த நிலவரமும் வேண்டாம்னு சொல்லி அப்ப இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம்னா எந்த இடத்துல இருக்கலாம் ரெண்டுமே வேண்டாம்னா எப்படி இருக்கு அப்படின்னா திருத்தீயாவை ஊட்டி மூன்றாவது ரீதியாக நாமதான் சொல்லியிருக்கோம் வேதாந்தத்துடைய சித்தாந்தமே இப்படிப்பட்டதுதான் பகவான் விசைக்கு பூர்த்தி யுக்தன்னு சொல்றது இல்லை இல்லை பகவான் விபூர்த்தி மூன்று விபூர்த்திகளோடு கூடியவனாக அமைந்திருக்கிறான் ஒன்று பரவலம் மற்றொன்று நிலா விபூர்த்தி மூன்றாவது விபூர்த்தி திருவரங்கம் என்று சொல்லும்படியான நிலை திருவரங்கத்தில் வித்யா விபூர்த்தியாக அவர்கள் பிரதேசராகவார்கள் கூட திருவேற்கனவே அப்படி திருவிழம் வச்சிருக்கிறார்கள் அதனால் தான் உடன்பிறவி ஆசிரியர் என்று சொன்னவர் அடுத்ததாக ஓனேரை பாடும் குருநாட்டு இழப்பேனே திருமலையிலே இருக்கக்கூடிய ஒரு புல்லாக பிறக்க வேண்டும் என்ற அதை அடுத்த பாசனத்திலே ஆறாவது மருந்து அறமுறைகள் சூழல் வானாவின் மன்னனுக்கும் யான் வேண்டே எல்லாருக்கும் சோழை திரைக்கடனையும் வினாயிரக்கும் விதிவிடையே ஆவேனே ஒரே வாழும் குருவாய் பிறந்தேனே சொன்னார் அடுத்த கணம் உண்டு உள்ளத்துல காந்தி அப்போ அவர் நிறுவனத்தில் ஒரு பயம் இருக்கிறது என்ன பயம்னா நாம் எதுக்காக இங்க பொருளாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எதுக்காக ஆசைப்பட்டோம்னா திருமணத்திலே எதுக்காக ஆசைப்பட்டோம் இந்த பொருள் இருக்கிறதே அதற்கு நக்கங்கள் இருக்கின்றன இயக்கங்கள் இருக்கின்றன அந்த இலக்கை கொண்டு திருமலை விட்டுவிடும் வேற எங்கேயாவது விடுதல் காலாத்திரி கோயில் நடக்கிறது அதில் இருக்கக்கூடிய மீனான வழியாலே மீனாக கற்க வேண்டும் மீனாக கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதன் மூலமாக ஆசை நீங்கிறது அதற்கு அடுத்த வாசம் பின்னிட்ட கடையாகும் பின்னிட்ட கடையானது பெருமாற்ற கடை பின்னாலே பொங்கவிடப்பட்ட கடை பின்னிட்டதான் பின்னாலே நாளப்பட்ட கடையும் வரும் அதை பொங்கல் இன்னொன்று பின்னிட்டாக வெண்ணி அவர் விட்டிருக்காங்க பரமசிவனை பின்னி வைத்திருக்கிறார்கள் பின்னிட்டாக அவர் இல்லை இல்ல பிரம்மன் அடுத்த வார்த்தை பிரம்மா பிரம்மாவுக்கு பிள்ளைதான் பரமசிவனார் எப்பவுமே தலப்பனார் கூட போகணும் பின்னால் பிள்ளையான பதிவுகளாக கையில் பின்னால் பிள்ளைதான் ஆகவே பின்னிட்ட கடையான் வேதம் காட்டுகிறது பிரம்மா சஜிவா என்றால் காட்டுகிறது அதற்கான் பின்னிட்ட கடையான் முன்னேற்ற போகலைய வைகுந்த நேரிடுவார்கள் அந்த இடத்துல அத்தனை பேரும் குழுமி இருக்கிறார்கள் வைகுந்த காங்கிரஸ் வைகுந்த காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க அத்தனை பேர் அமைந்திருக்கக்கூடிய வைகுந்த நேர்வார்கள் பின்பற்ற சுடராகி பின்பற்றோம் தான் விழும் உங்கள் விழித்துடனே மீனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் இந்த கொக்கு கவி கொண்டு சென்று விட்டதே ஆனால் நடந்தது ஜோதிட முறையில் இருக்கணும்னு ஆசை நிகழ்ச்சியா பண்ணுங்க அது நிறைவேறாது அதனால என்னன்னா திருவேங்கடமுடையானது கைங்கரியம் பண்ணும்படியான கைங்கரியப்படாது அவன் விண்ணப்ப தரல அவன் பண்ணிருக்கிறார் நின்றுட்டார் முதல் முதல் நிற்கிறார் பிரசங்கமாக பிரம்மா அவர்களுடன் இருக்கிறார் ஈஸ்வரன் அவர் இருக்கிறார் மக்குண்டான தேவர்கள் எல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் போகக்கூடாது உள்ள போகக்கூடாது கருத்து நிறுத்தி கொண்டிருக்கிறாராம் காப்பதார்கள் அந்த வகையில் சாதாரண அதிகாரி ஏக்கமான ஞானம் இல்லை ஏக்கமான சக்தி இல்லை கையில விழுவதை கண்டாலும் தோல் மேல வச்சு போல உடனே எல்லாம் விலகி கொண்டு இவன் மறைத்து கடன் உள்ளே ஒரு தைரியவர்களா இவர் போகணும் இவர் போகணும் என்ன ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையை ஒரு கைத்தறியவர்களாக ஒருவர்கள் உடனே உடப்படுகிறேன் ஆவேனே என்று அப்படிப்பட்ட ஒரு கைத்தறியவர்களாக ஆனால்

உள்ள போயிடும் அதை எடுத்து கொண்டு கேட்டு உள்ளாரங்கள் வைக்கணும் இடத்துல வைக்கணும்னு இது நல்லா இருக்கே ரொம்ப அழகா நாம் நம்முடைய இடத்துல போயிட்டா எல்லாம் எடுத்து சென்று விட்டோமே ஆனால் அடுத்த கணம் கை இறந்துவிட்டு இறக்குடத்திலே அழைக்கப்பட்டு அந்த பயன்படுவோம் இந்த நெஞ்சை ஒரு செல்வ பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆளப்பட்டால் அதற்கு மேற்பட நம்ம மறையாமை கழுத்தாற்றின் மேலிருந்து இவ்வாறும் செல்வமும் இவ்வாறும் தான் வேண்டேன் சிவருமாயின் எழுத்தாலே அம்பகமாயிரத்தின் தவடைய நாமே அப்பதான் யோசனை பண்ணால் செல்வகமாக சொல்லுவோமே ஆனால் பெருமானுக்கு நாம் அலங்கரிக்கிறோம் அலங்கரிக்கிறோம் என்கிறது தர்மம் வந்து சேரும் போராட்டவர்களுக்கு அந்த ராஜ்யாதிபதி இருக்கிறானே செல்வமாக ரொம்ப அழகா இருக்கு அதனாலே இதனை வேரோடு எடுத்துக் கொண்டு வந்து எதிர்த்து தோட்டத்திலே பயிரிட்டு விட வேண்டும் சொல்லமாட்டா எப்படி சொல்லலாம் ஏன்னா கண்ணபிதானுடைய சரித்திரம் ஞாபகம் இருக்கு இந்திரனுடைய தோட்டத்திலே இருப்பதாக அமைந்திருக்கிற இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாதுகாப்பு மலரை நான் என்ன பண்ணினான் கண்ணன் பெருமான் சத்தியபாமாவுக்காக கற்பதற்காக கருதிய சாதனைக்கு இப்பொழுது இவன் நீதினம் காவியில் நிர்வாகத்தை திகழ்வும் கத்தும் உயிர்த்தவன் அடையாளை கிடைக்காடுவார் அப்படி கொண்டு வந்து விட்டால் என்ன பண்றது பயமாகிவிட்டது அதனால மற்றவர்கள் உபயோகப்படும்படியாக இந்த மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க திருவேங்கிறவர்களுக்கு ஒரு புகழாக இருந்தால் யாரும் பக்கத்தில் மாட்டாங்க கிட்ட வர மாட்டாங்க அதனால திருவேங்கடமலையில இல்லாமல் தோற்றிட்டு அந்த வகையில் என்ன ஆகும் கேட்டா திருவேங்கடமலையிலே பலரை யாருடைய இந்த புதல் கண்டாம் என்று ஆறாவது எங்கே விட்டார்களே ஆனால் அந்த காட்சியை கேட்க மாட்டாரா அந்த அந்த பயம் மொழி இருக்கிறது அதன் மூலமாக அதனால நடைமுறை ஒரு பொறுப்புரையாக வேண்டும் அண்ணனை புகழாம் அழுத்தவத்த நாவேனே என்று தெரிவிக்கும்படியான விஷயம் அப்படி அந்த பொறுப்புகளாக ஆகணும்னு பார்த்தார் அது மேல வானாவின் மாவட்டமோ பெண்களுக்கு மன்னவன் போராடி இருந்து கொண்டாடும் நல்வழியே வேளாண் சோலை இருக்கைகளை காணவராய் அந்த ஒரு புகழாக இருந்ததே ஆனால் அந்த புகழை வெட்டி எடுத்து ஏதாவது ராஜாக்கணுமான் தன்னுடைய பரிசு கொடுக்கணுமான் அதுவும் கூடாது அதனாலே திருமலையிலேயே பார்த்து அங்கேயே சூழன்படியானதாக அங்கேயே உலகும்படியானதாக தான் ஆறாக பத்தாக்க விடமாக ஆக வேண்டும் என்று அவர் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட விளைவாக அமைந்திருக்கிறது அதற்கு பயப்பட அப்படி இருந்தாலும் கூட ஒரு தெரியாம பொழுது பயப்பட்டார் அதனால நெறியாக விளக்கும் நிறையுடைய நாதேனே திருமலைக்கு போகும்படியான நெறியாக வழியாக எத்தனை நிகழ்ச்சியவர்கள் எத்தனை பாகவதோத்தவர்கள் அவர்கள் தாங்களே செல்லுவார்கள் என்று வழியாக இருக்கின்ற ஆசைப்பட்டால் வழியாக இருந்தாலும் இந்த வழி ரொம்ப சற்று உண்டாது ரொம்ப சுற்றவடைகிறது சுலபமான வழி சுருக்கமான வழி நாங்கள் என்று ஆறாவது வழி விட்டார்களே ஆனால் அங்கிருக்கக்கூடிய தீபாவளி கிடைக்காது என்று நான் வருத்தப்பட்டார் அதனால பிரயோஜனாக்காரர்களோடு அந்நிய பிரயோஜனங்களோடு உதாசீனர்களோடு வாழ்கிற அத்தனை பேருக்கு நோய் போய் வெறுப்படியான வழியால் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே தெரியாதவர்கள் இருக்கும் திருமாறு தெரியாமே பெண்களா நீ போய் அழியா அனநிய பிரயோஜனங்கள்

செய்யப்பட்ட நன்மையா ஆக்கணும் ஆறாவது ஒரு அது மேல தங்க கவனத்தை இட்டு விட்டானே ஆனால் பகலாயாவது காண்பதாவது இந்த வெய்ய வேளாதாரங்கள் சாதாரணங்கள் காட்சி வைத்தார் பாரதனுடைய சொருபமானவனாக அதிர்க்கும் வேண்டும் அரசும் ஏற்பட அந்த எதிர்ப்பான் வந்திருக்கக்கூடிய ஞானாகமாக அது உற்சாகமாக வேண்டும் என்பதற்காக அதை காணவும் வேண்டும் என்று அர்த்தமாக அதெல்லாம் ஆழ்ந்ததான சமுதாயமான அகத்தியங்கள் என்று சொல்லப்படுது ஆகவே அப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் தேவனுடைய அவன் வேண்டாம் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் அவனுக்கும் செய்ய வேண்டாம் எனக்கும் தெரிய வேண்டாம் திருவேக்கிழமையில் இருப்பே அமையும் என்னும்படியான அந்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகம்

இதுல அனந்தாரிபாருடைய அற்புதமான விரிவாக்கி அமைந்திருக்கிறது இப்படி எதிர்வான் சொன்னதே இந்த பத்துப்பாசத்தை யார் அங்கீகிக்கிறார்களோ அங்கே பெற்றார்கள் விடவேகரத்தாந்தன் பொன்னிய புரியவர்கள் காண்பாம் விதிரட்டி பன்னர்களும் குருவேல் குலசேகரன் பன்னியர்கள் பன்னியர்கள் வாங்குவாய் கட்டளை இந்த திருவேற்றோடையான முக்கியமான பெருமானவர்களே ஆர்வத்துடன் அனுமதிக்கிறார்களோ ஆர்வத்துடன் அதிகரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் பகவத் பக்தர்களாக திகழ்வது என்று பதக்கூசி கட்டும்படியான வசனம்

வழியான இந்த நிகழ்ச்சியிலே குறைந்திருக்கிறார்களாவுடைய சிந்தனைகள் அனுபவத்தை இங்கே விண்ணப்பம் பண்ணும்படியாக இருக்கிறார்கள் அதன் மூலமாக பெரிய நலித்தாரர்களை விண்ணப்பம் பண்ணி புத்தகங்களை ஒட்டியால் உட்கொள்வதற்கான இதோடு அதனுடைய வார்த்தை நிலவுகிறது